பல நாட்கள் பெருமானே பெருமானே பெருமானே என்று சொல்லி அதை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அப்பொழுது அந்த பரமன் வெளிப்படுகிறான் ஆகவே இருக்கிறது உண்மை அது போல எள்ளுக்குள்ள என்ன இருப்பது உண்மை அதை போட்டு கீட்டு ஆட்டினாதான்டா கிடைக்குது அது போல நீயும் ஆடுகின்றலை கூத்து உடையான்களுக்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றது நிலை போல ஆண்டவனை காண முடியாது போல அத தூரம் போய் ஆட்டினாதான் என்ன வருது மாதிரி நீ என்ன பண்ணணும் ஆடணும் பாடணும் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடி ஓடணும் அப்ப காண முடியும் அப்ப எள்ளுக்குள் என்ன இருப்பது போல எங்கள் பெருமான் எங்கும் இருக்கிறான் அருமையா சொன்னார் அதனால கடவுளை காட்டு என்னை ஒண்ணு எல்ல பார்த்த உடனே என்னைய காட்டுன்னு கேளுங்க எள்ளுதான்டா அவன் என்ன சொல்லுவான் அதுக்கு உள்ள இருக்குன்னாரு அது போல இதுக்கு உள்ள இருக்குது அதை எப்படி காட்டுறது அரைச்சு கிடைச்சாதான் காட்ட முடியும் இது ஆடி பாடி ஓடி பெருமானை சொன்னாதான் காண முடியும் விரைகில் விரைகில் தீயினும் பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் மறைய மறைவா இருக்கிறான் எள்ளுக்கு எண்ணெய் போலதான் அங்க விரைகள் தீ அப்புறம் என்னது பாலில் படுநெய் போல் மறைய நின்றோடு பால்ல நெய் தான் இருக்குது காட்டுன்னா காட்ட முடியுமா ராத்திரி காய்ச்சணும் காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆறணும் அதுல ஒரு சொட்டு மோரையும் ஊத்தணும் மறுநாள் காலையில தயிராகும் ஆன ஒண்ணு ஒரு மத்த எடுக்கணும் பிடிச்சு கடையணும் அப்பதான் உருட்டலாம் வெண்ணைய வெண்ணைய உருட்டலாம் எள்ளுக்கு எள்ளுள் எண்ணெயே என்ற ஒரு அருமையான சொல்லல காட்டாங்க நம்ம ஐயா பாத்தீங்களா இந்த எள்ளில் எண்ணெய் இருப்பது போல விரைகில் தீ அப்புறம் பாலில் நெய் இவையெல்லாம் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் மாமணி சோதியான் மறைய நின்றுடன் ரொம்ப அருமை இப்படி எல்லாம் உம் எண்ணும் என்னையும் போல் நின்ற எந்தையே எந்த ஆயம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்ககுதியிலான் ஆமா ஒரு சின்ன பிள்ளை அதுல ஒரு ஒரு எட்ட ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறவன் நமக்கெல்லாம் அம்மா அப்பாவா யார் இருக்கா ஆண்டவன் இருக்கிறாங்க ஏன்ப்பா அவருக்கு அம்மா அப்பா இல்லடா ஏன் இல்லை அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்துட்டா அவர் ஆண்டவன் அல்ல சிட் டவுன் சிவபெருமான எப்ப வந்தீங்க நீங்க திருவண்ணாமலைக்கு இன்று இரவு தான் வந்தேன் உட்காருங்க உட்காருங்க வேண்டியது அவருக்கு அம்மா அப்பா இருந்துட்டான் அதனால நமக்கு இருப்பு இஞ்சி சுக்கு இது ரெண்டும் அது பச்சையா இருந்தும் பயன் தரும் இது காஞ்சும் பயன் தரும் ஆமா மாலை கடுக்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை கூணி குறுகி நடப்பவர் காலை வீசி கடுகி நடப்பவர் அதுக்கு நேர் ஒரு மருதலையான ஒரு பாட்டு காலை மாங்காய் கடும்புகள் தேங்காய் மாலை புளியங்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை வீசி கடுகி நடப்பவர் காலை கூணி குறுகி நடப்பவர் மாலையில புளியங்காய் ஆனா யாரும் சாப்பிட மாட்டான்னு வச்சுங்களேன் வம்பு இல்லை புளியங்காய வந்தவன புளியம் பழம் வருது மணிவாசகர் ஒரு இடத்துல புளியம்பழத்தை காட்டுறார் ஏன் புளியம்பழம் மேல ஓடு இருக்கும் உள்ள இருக்கும் எது நல்ல பழம் அது முற்றின பழம் இருக்கும் ஆனா அந்த ஓட்டை நீங்க ஒரு தட்டினால அது பாட்டுக்கு போடும் இது பாட்டுக்கு போடும் உடம்பை தனித்துடைய புட்பரந்தட்டு உடம்பட உயிரோட நட்பு அந்த ஓட்டை உடைச்ச உடனே புளியம்பழத்துக்கு ஓட்டுக்கு சம்பந்தமே இல்லாம அது போல இந்த உலகியல்ல நாம இருக்கணுமா உலகியல் எப்படி இருக்கணுமா அந்த ஓட்டுக்கும் புளியம்பழத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இல்லையோ அது போல உலகியல் இருக்கணுமா சரி ஏதோ நம்ம பிறந்துட்டோம் வளரணும் சரி கடமையை செய்யறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பற்று வைக்கப்படாது எதையுமே எது போல இருக்கணும் இந்த புளியம்பழத்துக்கும் இந்த ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி அப்ப இருந்தால்தான் நமக்கு எதுனா எந்த கவலையும் வராது இல்லைன்னா அதை விட்டுட்டு வந்துட்டோமே இதை விட்டுட்டு வந்துட்டோமே எல்லாம் இருக்கலாம் அதுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு புளியம்பழத்துக்கும் அந்த ஓட்டுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிற தொடர்பு பெரியவங்க எங்க எல்லாம் படி சொல்றாங்க பாத்தீங்களா ஏன்னா இது கிராமத்து ஆளுக்கும் விளங்கணும்னு இது பிஹெச்டி படிச்சவங்க தான் விளங்கணும் விஷயம் இல்ல இது சொல்ல போனா பிஹெச்டிக்கு விளங்க கூட விளங்காது ஆமா ஆமா ஏண்டா புளியங்கா பிஞ்சில் எப்படி இருக்கும் அந்த ஓட்டோட சேர்ந்து இருக்கும் நல்ல முழுக்காயா இருக்கும் போதும் சேர்ந்து தான் இருக்கும் அந்த உள்ள இருக்கிறது பழமாக ஆக ஆக ஆக எதை விட்டுடும் அந்த ஓட்டை தொடர்பு விட்டுடும் அது போல நீ எப்படின்னா மாசரு பொண்ணை வளம்பரி முத்தே காசரு வரையன்னு அப்படியே ஓட்டி கிடக்கிற ஆண்டவனை உணர உணர உணர உணர மெது இந்த உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் இது வரைக்கும் ஓடு எது உற்றார் ஊர் பேர் கற்றார் கற்பனை இவையெல்லாம் இது வரைக்கும் என்னது அந்த ஓடா இருந்தது இப்ப என்ன கேட்ட இந்த உள்ள இருக்கிற அந்த மணிவாசகர் ஆகிய ஆன்மா திருப்பெருந்துறை பெருமான் ஆகிய இடத்துல பார்த்து பார்த்து கனிஞ்சு போய் பழமா போனதுனால இந்த ஓடு மாதிரி போட்டுது ஏப்பா நான் கிளாஸ்மேட் அல்ல ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து எம்ஏ வரைக்கும் சேர்ந்து படிச்சுமே கற்றாரையான் வேண்டேன் நீங்க நானும் படிச்ச புத்தகத்துல லைப்ரரி நீ வச்சிருப்பியே அதுல என் கையெழுத்து இருக்குமே கற்பனம் இனியமையும் பீரோ தூக்கி அனுப்பிச்சுட்டேன் எங்க எங்க அனுப்பிச்சிருது சரஸ்வதி மகால் நிலையத்துக்கு அனுப்பிச்சிட்டேன் நீ வச்சுக்கிட்ட ஆரம்பம் அப்ப அது புளியம்பழம் ஓட்டா ஓடா ஆயிட்டார் புளியம்பழத்தை வச்சு அவர் அருமையா சொன்னாருங்க வாசகத்தை ஆமா வாழைப்பழத்தின் கனிவித்து அங்கே எப்படி கனியணும்னாரு நல்ல வாழைப்பழம் கனிவா இருக்கணும் அது எப்படி இருக்கும் அது போல பெருமானத்துல கனிவா இருக்கணும் வாழைப்பழம் அப்புறம் புளியம்பழம் இதெல்லாம் தான் நான் சொல்றேன் நல்ல இந்த ஆன்மீக இதழ்னு வருது என்ன பண்ணு கேட்டா இல்ல திருவாசகத்தில் புளியம்பழம் என்று போனோம் அது இன்னும் இந்த மாசத்துல சொல்லப்படாது அடுத்த மாசத்தில் காண்காங்க அவன் தவிக்கணும் திருவாசப்படி மற்றதுக்கெல்லாம் தவிக்கிறீல்ல இவன் எத்தனை படத்தில் நடிக்கிறாங்கிறது அடுத்த மாசத்துல வருதுன்னு சொன்ன அடுத்த மாசம் எத்தனை படத்தில் நடிக்கிறார் இப்ப என்ன தெரிஞ்சதா நமக்கு என்ன மண்டை ஒடிச்சிடுவேன் திருவாசகத்தில் புளியம்பழம் என்று போடணும் அது பக்கத்தில் ஒரு புளியம்பழத்தையும் போடணும் அது உள்ளிட்ட காட்டணும் கொஞ்சம் உடைச்சு அந்த படம் அப்படி தனியா மேல ஓடு இருக்கிறதா காட்டணும் அல்ல புடியம்பலத்தின் ஒப்பா என்ற திருவாசகத்தை போடணும் இப்படி ஆன்மீகம் எல்லாம் இருக்கணுமே தவிர சும்மா ரசன் ரொம்ப ரொம்பவே எழுதப்படாது அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் எழுதப்படாது படிக்க மாட்டான் ஒருத்தனும் சும்மா நாலு வரி மூணு வரி ரெண்டு வரி ஒரு புளியம்பழம் ஒரு <laughs> இந்த மாதிரி இது இப்படி போட்டுட்டு அதுல வந்து காட்டணும் அப்பதான் ஆன்மீகம் வளரும் யார் கத்த படிக்கிறது மாட்டான் மூடி விடுவான் இல்ல அதனால் இப்படி எல்லாம் காட்டலாம் எனவே திருவாசகத்தில் புளியம்பலம் என்பதை பற்றி பார்த்தோம் எனவே எள்ளும் எண்ணையும் எள்ளும் எண்ணையும் போல் இந்த எந்தையே எந்த யாயம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் கழுதியிலான் எல்லா உயிர்களுக்கும் அம்மா அப்பாவும் அவன் இருப்பான் ஆனா அவனுக்கு என்று ஒரு அம்மா அப்பா இல்லை ஏன் தாயும் இலி தந்தையிலி தான் தனியன் அவன் தன்னந்தனி அவனுக்கு அப்பா அம்மா இருந்தா அப்புறம் அவனும் இவனுக்கு ஒரு அப்பா அம்மா இவன் அப்பா அம்மா ஒரு காலத்துல ஆவான் ஆகவே நம்ம குடும்பம் தான் குடும்பம் அப்படிது குடும்பம் தான் தனியன் உன் தன்னந்தனியன் அதனால அதனாலதான் இந்த இதுல கூட சினிமா பாட்டில் ஒண்ணு தந்தைதா இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு ஒரு காலத்துல பாடினான் யாருன்னு தெரியல பாபநாசனா இல்லை வில்லால ஒருத்த அடிச்சான் கல்லால ஒருத்த அடிச்சான் இப்படி ஒருத்த வில்லாலும் கல்லாலும் அடிக்க மற்றொருவன் காலால் உதைத்ததையும் ஒரு ஆள் காலால் உதைச்சாரு யாரு கண்ணப்பர் ஏன் அப்படின்னாரு உங்களுக்கு உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா அப்படி எல்லாம் அனுப்பியாயா என்ன பண்றது யாரும் இல்ல அனாத வழியில போறவெல்லாம் எல்லாம் உதச்சான் அடிச்சான் பாவம் பெரிய சினிமா பாட்டுல இப்படி எல்லாம் கண்டது ஒரு காலத்து அதனால அந்த பாட்டு நீங்க நல்லா இருக்குது ஏன் பாடல் அருமையாக இருக்கிறது நல்ல தமிழில் இருக்கிறது நல்ல இசையோடு இருக்கிறது நல்ல கருத்தோடு இருக்கிறது அதனால தந்தைதாய் இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வரும் ஐயா உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா இந்த மாதிரிலாம் உனக்கு தாழ்வு வருமாப்பா கல்லால் அடிக்கிறான் வெள்ளால் அடிக்கிறான் காலால் உதைக்கிறான் கேள்வி ஏற்பாடு இல்லாமல் இருக்கப்பா என்று பாடும்போது எவ்வளவு அருமையான வரலாறு இருக்கு எளிமைக்குன்னு விளையும்போது ஏன் இதனால் என்ன செய்யுது அவனுக்கு ஒரு தந்தைதாய் இல்லை அதுதான் திருவாசகத்தில் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று போட்டு தாயும் இலி தந்தையிலி தான் தனியன் அதான் இதுவரை கேட்டது இப்படி எல்லாம் நம்ம விளையாடலாமே திருமுறையில சிவம் அதனால அவனுக்கென ஒரு தந்தை தான் இல்லை இப்படி இல்லாத பெருமான் முந்தி என்னுள் புகுந்தனன் என்னுடைய உள்ளத்தில் அவன் அப்படிப்பட்டவன் புகுந்தான் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே மனதிலால் கூட எண்ண முடியாத அந்த பெருமான் இந்த அடியனுடைய உள்ளத்தில் புகுந்தானே அவனை நான் பிரிந்திருக்கின்றேனே என்று கருதுகிறார் செல்வம் நல் ஊறவின்றி விண்ணோர் போடு புல்வார் அம்பின்றி யாருக்கும் மாறும் போருள் அவன் எப்படிப்பட்டவனாரு செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் அவனுக்கு எல்லாரும் அவனுடைய பொருள் தான் தேவரெல்லாம் பொருள் தான் இந்த அவன் தான் மண்ணலோரும் அப்படித்தான் சாதாரண புல்லு இருக்குத அதுவும் அவன் தான் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வெருகமாகிப் பறவையாய் பாம்பாகி அத்தனை உயிர்களுக்கு அவன் உயிர்க்குயிராயிருக்கிறான் அவனுக்கு என்னதுன்னு தெரியாது புல்லா இருந்தா சிச்சி அது எதுக்கு மாடு மேயறது அப்படின்னு நினைக்க மாட்டான் புழுவா இருந்தா நான் ஐயா இதெல்லாம் மதிக்க கூட வேணாம் அப்படின்னு போட மாட்டான் எல்லா உயிர்களுக்கும் ஒன்று உதவி செய்வான் இப்படிப்பட்ட பெருமான் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் எல்ல இல்காடல் கண்டும் அவனுடைய அருமையான ஒப்பற்ற திருவடியை நான் இந்த பாவி பார்த்தேன் ஆனா கண்டும் பிரிந்தனன் பிரிந்து போக முடியாத நிலைமை எனக்கு வந்து விட்டது கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே ஆனா அப்படி பிரிந்த உடனே என்ன ஆகணும் என்று சொன்ன நிச்சயம் அப்படியே உடைந்து அவனுடைய திருவடியிலே போயிருக்கணும் இதுதான் நெஞ்சுதான் கல்லா இருக்குத நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கு திருச்சிதத்துல சொன்னார் சொன்ன நெஞ்சுதான் கல்லா இருக்குது இந்த கண்ணு தான் மரக்கண்ணா இருக்குது அது எப்படி இருக்கும் குறிப்பிட முடியாம போன என்று சொல்லி அங்க சொன்னார் அதேதான் இங்கேயும் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டவி கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பருடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடி இரண்டும் அரியணையே இது ஒரு நல்ல அருமையான பாட்டு இல்லவா பட்டிமண்டபம் அந்த பாட்டு <laughs> என்ன கட்டறுத்தனை ஆண்டு கட்டறுத்து என்ன கட்டு இந்த உலகியல் கட்டு அந்த உலக பாசக்கட்டு பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் நாரியணி இது அப்படியே பாசங்கிற கட்டை அப்படியே நல்லா அருவா தீட்டி அருவால் வச்சு அறுத்துட்டான் பெருமா இல்லைன்னு வச்சுக்க அந்த கொஞ்சம் நெஞ்சம் பாசம் வச்சுக்கிட்டே இருக்கும் சுத்தமா நீங்கி போச்சு அதனால இங்க எப்படி நீக்கினாராம் கட்டறுத்தனை ஆண்டு என்ன செய்தாய் கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் கூட்டினாய் கண்ணார நீரினர் அதாவது பார்த்தா அந்த அந்த நெற்றியில திருநீரை பார்க்கும்போது அது அழகா இருக்கான் என்ன சொல்ல பாருங்க அந்த சிவன் தோல் மேல் நீர் நின்றது கண்டனையாயினும் நிக்கிலை ஏண்டா அந்த மூர்த்தியில அந்த தோல் அப்படி அருமையா திருநீரிட்டு இருந்தாரே அந்த காட்சியை பார்க்க பார்க்க தோலையும் பார்க்கலாம் திருநீற்றையும் பார்க்கலாம் திருநீற்றையும் பார்க்கலாம் தோலையும் பார்க்கலாம் அப்படி இருக்கு மேடம் என்று சொன்ன அது போல எனக்கு என்ன பெருமானினுடைய கட்டையும் அறுத்து கண்ணார நீரிட்டு அன்பரோட நல்ல மகிழ்ச்சியா சும்மா கொஞ்சம் தொட்டு வைக்கிறது புள்ளி வைக்கிறது எல்லாம் இல்ல நல்ல இங்க என்ன ஆறு அங்குலம் அப்படி இங்கேயும் ஆறு அங்குலம் அப்படி இங்க என்ன மூணு அங்குலம் இங்க எல்லாம் ஒரு அங்குலம் உரங்கள் அப்படி தெரியும் அதான் முறை இட வேண்டிய முறை அந்த மாதிரி இட்ட அன்பர்களோடு என்னை கூட்டினானா பாருங்க ரெண்டு காரியம் ஒன்று எனக்கு இந்த உலக பற்றி நீக்கினான் இன்னொன்று நல்ல அடியவரோடு கூட்டினான் இப்படி ரெண்டும் செய்து பட்டிமன்றாவும் ஏற்றினை ஏற்றினை பட்டிமன்றம் உயர்ந்தோர்கள் இருக்கின்ற மண்டபம் ஞானிகள் இருக்கிற மண்டபத்தில் என்னை ஏற்றி விட்டாய் பட்டிமன்றம்னா இங்க திருவாசகத்துல ஞானிகள் இருக்கும் இடம்னு அர்த்தம் சிவ சிவ பட்டி மண்டபம் ஏற்றி இணை ஏற்றி விட்டுட்டாருன்னா அப்ப நீங்க பெரிய ஞானிகளே அப்படின்னு எட்டி நோடி இரண்டும் அறியனையே எட்டு ரெண்டு என்னன்னா எனக்கு அதுவே தெரியாது அப்படின்னா எட்டு ரெண்டு என்ன பத்து அது கூட தெரியாது அவன் எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாது என்ன இவ்வளவு தூரம் என்ன பெருமான் செய்தோம் என்று சொல்ற அப்ப பட்டிமன்றம் ரொம்ப அருமையான பட்டிமன்றம்னா அவ்வளவு ஞானியர்கள் இருக்கிற இடம் அர்த்தம் ஒரு காலத்துல பட்டிமன்றமும் அப்படிதான் இருந்தது மணிமேகல்ல வருது பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுவின் எல்லாரும் பட்டிமன்றத்துல பேச முடியாதுடா அதுக்கு நல்ல அறிவும் நல்ல தகுதியும் இருந்தாதான்டா பேசலாம்னு இங்க இல்லை நல்லா பட்டிமன்றம்னா அவ்வளோ நல்லா இருக்கணும் சும்மா வெட்டுறது இதுங்கிறது கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வரான மண்டபம்னு இருக்கும் பட்டி இல்லை குட்டி மண்டபம்னு இருக்கும் அதான் மண்டபம் என்பது மணிமேகலையும் வருது திருவாசகத்திலையும் வருது திருவாசகத்தில் ஞானியருடைய சூழல் இருக்கிற இடம் இந்த இடத்துல அங்கே நல்ல அறிஞர்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்து முடிவு கொண்டு வர்றதுக்குரிய பட்டிமன்றம் பேசிட்டு போற பட்டிமன்றம் இல்லை ஒரு முடிவுக்கு வர்றது இது இப்படி சொல்லுதே இது எப்படி சொல்லுதே இதுக்கு என்ன பொருள் என்ற ஒரு முடிவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற அந்த ஞானம் அறிவு இருக்கணும் நைக்கிற குற்றவாளி பக்கெட் வாளி அப்படிங்கிற அதனால இன்னைக்கு நீ நைக்கேற குற்றவாளின்னு பேசு நான் அதை மறுக்கிறேன் திருவண்ணாமலையில அல்லவா நம்ம ரத்தனகிரியில போகும்போது நீ குற்றவாளின்னு பேசு நான் மறுக்கிறேன் இது சும்மா ஒரு பேச்சுக்கு தானே இது என்னது முடிவு கட்ட போறோமா கிடையாது அதுதான் நம்முடைய தாய்மானார் சொன்னார் வெல்லாமல் எவரையும் வெருட்டி விட வகை தந்த என் முத்தி தருவோம் இதனால என்னடா ஞான பயன் உங்களுக்கு என்ன பயன் சில்லற பயன் மற்றவனுக்கு கைதட்டினது பயன் ரெண்டு பயன் கைதட்டினது அவனுக்கு பயன் சில்ற வாங்கினது உனக்கு பயன் உள்ளது வெல்லாமல் எவை பட்டிபரம்னா ஒன்றை வென்றணும் வென்று இன்னதுதான் என்று சொல்ல இந்த இந்த முடிவானது அன்னையிலிருந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது பட்டிமன்றத்துடைய முடிவு ஒன்று ஒன்று ஒன்று வாதிட்டு அதை ஒரு முடிவு செய்து இந்த முடிவு என்றால் சார் திருவண்ணாமலையில் இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க அருமையான கருத்தியா அதான் சரியானது என்று பலரும் பாராட்டணும் அது பட்டிமன்றம் அதனால பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அது யார் இருக்கணும் நல்ல அறிஞர் பெருமக்களா எல்லா நூலும் படித்திருந்தவனாக நுண்ணியதாக அறிந்தவனாக நெறியோடு அதை எண்ணுகிறவனாக நெறியோடு பேசுகிறவனாக என்றது நெறியோடு என்னன்னு பேசுவது நெறியோடு பேசும் அப்படிப்பட்டவர்கள் காண வேண்டிய மண்டபம் பட்டி மண்டபம் ஏற்றினி ஏற்றினி என்று சொன்ன அதை யாருன்னா அவ்வளவு அறிமுகம் தெரியும் ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாத எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாத ஆளை செய்ய இந்த கடைசி வரிக்கு இந்த எட்டு ரெண்டுங்கிறதுக்கு புலமை காட்டி எத்தனையோ பேர் என்னென்ன ஒரே வகுத்தாங்க எட்டு ரெண்டும் பத்து பத்துன்னு பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் எனவே அடியவர்களுக்கு பத்து விதமான குணங்கள் என்ன இருக்குன்னு தெரியாதவன் என்று எட்டு ரெண்டும் பத்து பத்துன்னா தமிழ்ல யானா பொண்ணும் யானான்னா சிவாயனம் என்பதுல யானாங்கிறது உயிர் எனவே இந்த உயிர் இயல்பை அறியாதவன் ஆகிய நான் என்று வருது இப்படி எல்லாம் உறகண்டாங்க அதெல்லாம் அபத்தம்னு அர்த்தம் திருவாசர் மணிவாசருடைய திருவுள்ளம் அல்ல ஏன் அப்படின்னா இறைவனுடைய அடியவருடைய இலக்கணத்தை எல்லாம் அறியறதுன்னா தகுதி வேணுமே அது போல யான்னா சிவாயனமத்துல யாங்கிறது உயிர் எனவே உயிரியல்புன்னு அறியணுமே அதெல்லாம் பெரிய காரியம் அவ்வளவு பெரியவன் கூட இல்ல நானு நான் யாருன்னா வெறும் கேவல ஏ வர மாறி வைக்கிறோன்னு ஆமாங்க சாமி இந்த மாறி வைச்சிட்டு இருக்கின்றார் ஆமா கூப்பையில கணக்கணக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி ஏ இந்த கையில எட்டு இருக்குடா இதுல இருந்து ரெண்டு இருக்கு எட்டு ரெண்டு எத்தனா தெரியாது சாமி நீங்க எட்டுங்கிறீங்க ரெண்டுங்கிறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆள் இருந்த எனக்கு பட்டிமன்றம் எட்டினி என்பதுதான் கருத்தை தவிர எட்டு ரெண்டும் பத்து என்ன ஆன்ம இலக்கணம் எனவே இது ஆயிற்று இப்படி அவ்வளவுதான் பெரிய ஞானம் அல்ல நீங்க அமைச்சருங்கிறதே சும்மா உடல்லவா அமைச்சர் உள்ள உயிருக்கு என்ன அமைச்சர் எது உயிருக்கு அமைச்சர் எது ஒண்ணு எது மாண்புமிகு எது இப்ப கூட மாண்புமிகு எது சட்டையை போட்டுக்கிற வரைக்கும் தான் கழட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க மக்கு மிகுன்னு அர்த்தம் யார் மதிக்க போற அது சட்டை இருக்கிற வரைக்கும் தான் எந்த சட்டை அமைச்சர் அவ்வளவுதான் கழட்டிட்டு அப்படி யார் கேட்கிறார் ஏய் அவர் போராடாட்டு ஆமா இருந்த காலத்துல கழிச்சு தான் போய் எல்லாமே வேடானி அப்படின்ட்டு ஆனா நேற்றைய வரைக்கும் முன்னால இருபது பிரஷர் பின்னால இருபது பிரஷர் போச்சு போச்சு இன்னைக்கு என்ன பண்றது போச்சு போச்சு அதனால அப்படி அதனால இதுக்கெல்லாம் உரையை நான் என்ன சொல்றது கேட்டா பல பேர் இதெல்லாம் எழுதுறாங்க எனவே எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு என்ன எட்டு ரெண்டு பத்து அதுக்கு ஒரே இது எட்டுன்னா என்னது ரெண்டுன்னா என்னது இப்படி இதெல்லாம் பெரிய காரியம் இல்ல இந்த பெரிய செய்தி எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல நான் இப்ப ஐயா டாக்டர் படிக்காத எனக்கு நீ இப்படி தந்தியேன்னு சொன்னா டாக்டர்ங்கிறது பெரிய பட்டம் இல்ல தானாவுக்கு ஆவன்னா தெரியாது என்ன கொண்டு பிடி ஏத்தினியப்பா என்பதுதான் பெரிய தவிர நான் டாக்டர் பட்டம் படிக்காத எனக்கு என்ன டாக்டருக்கு பெரிய காரியம் இல்லை யூனிவர்சிட்டிலேயே பெரிய டிகிரிலாம் வச்சிருக்கிறான் அல்லது நான் பிளஸ் டூ படிக்காது எனக்குன்னு சொன்னா கூட பிளஸ் டூங்கிறது அவங்களுக்கு லேசா இல்லையே எப்போ யாருந்தாலும் பதினெட்டு வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன் அதனால அதெல்லாம் நீங்க உங்க புலமையை காட்டுது ஆனா மணிவாசகர் திருவுள்ளம் அல்ல மணிவாசகர் திருவுள்ளம் கேவலம் இந்த எட்டெண்டும் பத்துன்னு கூட கூட்டு தெரியாது என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அவ்வளவு உயர்ந்து ஞானியோட கட்டிட்டியப்பா என்று சொல்லுவதுதான் மணிவாசனுடைய திருவுள்ளம் மற்ற எட்டு ரெண்டுங்கிறது மற்ற ஒரே காண்பதெல்லாம் அவருடைய புலமையை காட்டுகின்றது வாழ்க வணக்கம் ஆனால் திருவாசகத்துக்கு அது பொருள் அன்று மணிவாசகர் திருவுள்ளமும் அன்று இதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுவாங்க என்னன்னு கேட்டேன் என்ன எல்லாம் உரையெல்லாம் மறுக்கிறாங்க அப்படின்னு மறுக்கல நீ எட்டு ரெண்டுங்கிறது இதெல்லாம் உன் மூளை போன வரைக்கும் பாராட்டுறேன் எங்க மணிவாக திருவுள்ளும் அதல்ல ஏன் நீ சொல்றதெல்லாம் பெரிய காரியம்ப்பா பெரிய காரியம் <laughs> அது தெரியாதவன் சொன்னா அது அது கூட கொஞ்சம் உயர்வு ஒன்னு எட்டுன்னு பத்துன்னு வெறும் கூட்ட கழித்த தெரியாத ஆளு என்னை கொண்டு பட்டு என்று சொல்லும் போதுதான் அது நீங்க சொல்ல முடியாது அதை வந்து இப்ப ஆனா ஆனா என்ன தெரியாதவனுங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ஊனா ஊன்னா தெரியாதவன்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு ஏதோ அது ஏதோ ஒரு கணக்கு அஞ்சு ரெண்டும் தெரியாது மூணு ரெண்டு தெரியாதுன்னு ஏங்க கூடாதுங்கிறீங்களா அப்ப நீங்க மூணு ரெண்டும் கேட்ட ஒண்ணு ஏன் சார் இந்த மூணு ரெண்டும் கேட்டா இருந்தீங்க பஞ்சாட்சரமும் தெரியாதவர் அப்படி அப்படி ஒரு செஞ்சான் பாத்தீங்களா மூணு ஏன் சார் மூணு மூணும் சொல்லக்கூடாது ஆறு ஆதாரம் ஏன் சார் மூணு நாளும் தெரியாது என்னாரு ஏழு உலகம் இப்படி போனா என்ன பண்றது நம்ம அறிவை காட்டுது ஆனா அங்க இருக்கிற இடத்தை காட்டு இடம் அவர் சொன்னது மகா உண்மை ரொம்ப அறியாமை ஒண்ணுமே தெரியாது என்னை கடையவனேனே அப்பா பாத்தீங்களா கடையவனேனே இந்த உலகத்திலேயே உயிர்களை எடுத்தா உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிகளை அதுல கடைசியா வைக்கிறது யாருன்னா அடியன் தான் அடியன் அப்படிப்பட்ட கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்றல்லவா சொல்லுகிறார் அதனால நீங்க எட்டு ரெண்டு பிரமாத உரை பண்ணிட்டு என்ன பண்றது உங்கள் அறிவு வாழ்க நீங்கள் வாழ்க ஆனால் எங்கள் திருவாசக உரை அது அன்று அப்படி சொல்றாங்க எனவே எட்டினோடு இரண்டும் அறியேனையே அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ ஏனை ஆண்டது அறிவியல் ஆமை என்றே கண்டதாண்டனால் அறிவனோ அல்லனே அல்லனோ அருள் ஈசனி சுவாமி எனக்கு நீண்ட நாள ஒரு ஐயம் என்னன்னு அடியேனை ஒண்ணு ஆண்டிங்களா இல்ல இத மரத மக்கு சரி இத ஆண்டிங்களா எனக்கு விளங்கல சாமி ஏன்னாரு எனக்கு அறிகன்னா எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை சரி நான் அறியாம இருக்கும்போது நீங்க ஏன் ஆண்டீங்க அது எனக்கு விளங்கல ஒண்ணுமே தெரியாத முட்டால ஏன் போட்டீங்க அதுவும் தெரியல நான் அறிவனா அல்லவனா எனக்கு அதுவே தெரியல சுவாமி பாவம் <laughs> ஆனால் உண்மையை அவருடைய என்ன கருதுகிறார் இதுல என்ன கருதுன இந்த முட்டாள் இந்த ஆளை நம்ம நாம காலத்துல கரையாத்தினாதான் கரையாத்தலாம் இல்லைன்னா முடியாது சரி போ அப்படின்னு அப்படி கரையாத்திரம் உண்டு ஆமா வெளியே சொல்லப்படாது சொல்றேன் சில பையன் நாலு தரம் அஞ்சு தரம் ஃபெயிலாக இருப்பான் நல்ல படிப்பான் பரம ஏழையாகவும் இருப்பான் ஆனால் வராது அந்த நேரத்துக்கு வராது என்ன பண்றது நாங்களே செஞ்சிருக்கிறோம் சரி இந்த முண்டானுமே எங்க உண்மையா பாஸ் பண்ண முடியாது தொலை நம்ம காலத்துல பாஸ் பண்ணி போட்டு தொலைப்போம் ஜென்மத்துக்கும் பாஸ் ஆக மாட்டான் நீங்க உண்மையா நீங்க முப்பத்தஞ்சு வாங்கிதான் போடணும் எல்லாத்துலயும் முப்பத்தஞ்சு வாங்கினாதான் பாஸ் ஜென் இந்த பிறவிலேயே வராது ஆனா பரம இதை படிக்கிறான் என்னமோ அந்த நேரத்துல மறந்துடுறான் என்ன பண்றது வாங்கினா அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி இருபத்தொன்னுக்கு மேல போக மாட்டேங்குது நீங்க ஒண்ணுக்கு பிளஸ் பதினாலு மோட்டு கூட்டுறவன் எவன் கூட்டுவான் ஒரு வேலை கூட்ட மாட்டான் நம்ம காலத்துல பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ண சொல்லடா பின்னாலேயாவது படிச்சுக்கப்பா படிச்சுக்க அதுபோல என்னை ஆண்டு கொண்ட நாள்ல இந்த அப்படி சொல்லவே கூடாது நம்ம சொல்லக்கூடாது அது அவருடைய கருத்து இந்த முட்டால வேற யாரும் கரையேற்ற முடியாது சரி நம்ம திருப்பரந்துறையில் இருக்கிறோம் தோலையரம் அப்படித்தான் என்ன ஆண்டியா பாவம் அப்படித்தான் இருப்ப இல்லைன்னு எனக்கு என்ன அறிவு இருக்கு நான் நீ ஆண்டுருக்கேன் ஒண்ணு கிடையாது பாவம் அதாவது தன்னை அவ்வளவு தூரம் அப்படியே சிறைப்படுத்துகிறது ஒன்னும் எனக்கு தெரியாது என்று ஏன் அப்படிலாம் சொல்றார் பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர் அப்படியே தாடி இருந்தார் ஏ சாமி இவ்வளவு பெரிய மாண்புமிகு அமைச்சர் இவ்வளவு பெரியவர் இப்படிதான் இருக்க தகுதி உடையவர் போய் இப்படி சொல்ற ஏன் இப்படிலாம் சொல்றாரு சுவாமி என்னார் பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர் <laughs> பெருமை உடையவங்க அப்படித்தாப்பா தன்னை சின்னப்படுத்திக்கிட்டே சொல்லுப்பாங்க குரல் முடியல பணியமாம் என்றும் பெருமை மூணு சீர் தான் முடிஞ்சிருக்குது இந்த பாக்கி வேற இருக்கு இந்த மனுஷனுக்கு பின்ன சில பேர் இருங்கிறாங்க சிறுமை தன்னை அணியமாம் தன்னை வேண்டும் இந்த சின்னது அறையும் குறையுமா இருக்கிறமே ஆஹா நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும் முடியுமா உண்மையாவே ஆணையிடுகின்றவன் அப்படி சொல்ல மாட்டான் ஆனா நல்ல வேலை அந்த பாட்டை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு இருக்குது ஏன் அங்கேயே தகராறுன்னு தெரியும் பரவாயில்ல அந்த பாட்டை எழுதுன யார தெரியல ஆனா நான் இதுல நயம் பார்ப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்போ அது உன் கையில இல்லைன்னு தெரியுதாடா பரவாயில்ல எங்க கிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம் எங்க கிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம் ஓ வாழ்க அப்படிங்கிறது அது மாதிரி அறிவியல் அறிவனி அமுதே அடிநாயினின் அறிவனாக கொண்டோ ஏனை ஆண்டது எனக்கு நான் அறிஞன் எனக்கு எல்லாம் அருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீ ஆண்டாய் அறிவீர் ஆமையன்றே கண்டதாண்டனான் நிச்சயமா அறிவில்லாம தான் நீ ஆண்டிருக்கலாமோ ஆனா அறிவனோ அல்லனோ அருள் ஈசனா நான் உண்மையா அறிவனோ அல்லதா என்பது எனக்கு தெரியாது நீ இப்ப நம்ம சொல்ல முடியல நான் மார்க் நான் வாங்கின மார்க் என்னதுன்னு தெரியாதப்பா அல்லவா என்ன ஆனா நான் பாஸ் என்ன தூக்கி போட்டாங்களோ அல்லது என் மார்க்கை பார்த்து போட்டாங்களோ அது எக்ஸாமினருக்கு தான் தெரியும் எங்க புத்தி பண்றதுல பார்த்தீங்களா இன்னமும் மார்க் போடுறதுலயும் பாஸ் போடுறதுலயும் தான் நாங்க இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் ஆகவே இப்படியாக இந்த அறிவனும் அல்லனும் அவருடைய ஈசனே என்று சொல்ல இப்ப இவ்வளவும் பாருங்க கைமாறு என்னது தலைப்பு என்ன கைமாறு கொடுத்த இதுல ஏதாவது இருக்குதா நான் என்ன செய்யறேன்னு இல்லை ஆனா அப்படி சொல்றாரு அப்ப என்னன்னா நீ செய்த கருணை பெருக்கிற்கு நான் என்னதான் செய்ய முடியும் மாறி மாட்டு எண்ணாற்றும் உலகு நம்ம என்ன சொன்ன பாருங்க அது போல இந்த மாதிரி எல்லாம் பெய்கிற மழைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்வதுதான் கைமாறு அது போல இப்படி எல்லாம் தகுதி இல்லாத என்னை நீ ஆண்டமைக்கு இந்த அடியவன் என்னதான் செய்ய முடியும் என்பதுதான் கைமாறு அதனால வேற ஒண்ணு கைமாறு ஆண்டவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன யோகியது இருக்கு யாருக்குமே இல்லை இல்லை மணிவாசகர்ல மணிவாசகருக்கே இல்லைன்னா நமக்கு எல்லாம் என்ன முடியும் நினைத்து நினைத்து வருந்துவதுதான் நினைத்து நினைத்து வருந்துவதுதான் அல்லவா என்று பார்க்கிறோம் எனவே இந்த கைமாறு கொடுத்தல் என்ற இது முடிந்தது இப்ப என்ன மணி பதினொன்றரை கொஞ்சம் போலாம்ல வேணாம போலாம் என்ன செய்யறது கொஞ்சம் கொஞ்சம் வேணா படிப்போமா ஒரு ரெண்டு பாட்டு படிப்போம் படிப்பேன் எனவே இந்த பாடல் ரொம்ப சின்ன பாடல் பத்து பாடல் இருக்கு இன்னும் கொஞ்சம் போகும் அல்லவா அதான் அனுபவ சுத்தி அல்லவா